ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையையும் ஒரு அழகான வாழ்க்கை கலாச்சாரத்தையும் வகுத்து தந்திருக்கின்றான் உலகத்திலே உள்ள எத்தனையோ மதங்கள் எத்தனையோ சமயங்கள் எத்தனையோ இசங்கள் எத்தனையோ கொள்கைகள் அவை அனைத்திற்கும் இல்லாத ஒரு அற்புதமான சிறப்பு அம்சமாக ரபுல் ஆலமீன் தீன் இஸ்லாத்திற்கு வழங்கியிருப்பதே மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் அல்லாஹ் வகுத்து தந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டம் இந்த வாழ்க்கை திட்டத்தை நாம் மேற்கொண்டு அல்லாஹ் சொன்ன முறைப்படி நாம் அதை அமைத்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் அனுபவித்து வாழ முடியும் ரசித்து சுவைத்து வாழ முடியும் அப்படி அல்லாஹ் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக ரசித்து ருசித்து சுவைப்பதற்காக ரபுல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையின் ருசியை நாம் எப்பொழுது அனுபவிக்க முடியும் என்றால் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை முறைப்படி வாழ்வு திட்டத்தின்படி நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் இஸ்லாமிய எதிரிகள் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் அழிப்பதற்காக எத்தனையோ சூழ்ச்சி திட்டங்களை எத்தனையோ அபரிமிதமான ஏற்பாடுகளை செய்தும் எல்லா திட்டங்களிலும் தோல்வி அடைந்து கடைசியாக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தை சின்னாபின்னப்படுத்த வேண்டும் சிதறடிக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு வகுத்து தந்த நிம்மதியை தங்களுக்கு தாங்களே அவர்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக உலக வாழ்க்கையும் அவர்கள் சீரழித்து தங்களுடைய மறுமை வெற்றியையும் அவர்கள் இழந்துவிட வேண்டும் அது மட்டுமின்றி நம்முடைய ஒரு அசிங்கமான கேடுகட்ட கலாச்சாரத்தையும் நாம் அவர்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்கு அவர்களுக்கு மத்தியிலே புகுத்துவதற்கு இப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை இருக்கும் வரை நம்முடைய கேடுகட்ட கலாச்சாரத்தை திணிக்க முடியாது எனவே இவர்களுடைய அல்லாஹ் வகுத்து தந்த அற்புதமான குடும்ப வாழ்க்கை முறையை சீரழித்தால்தான் நம்முடைய அசிங்கமான கலாச்சாரத்தை திணிக்க முடியும் என்றெல்லாம் திட்டமிட்டு இது இன்றைக்கோ நேற்றோ முந்தானத்தோ ஏற்பட்ட திட்டமல்ல பன்னெடுங்காலமாக பல பல ஆண்டுகளாக திட்டமிட்டு அந்த திட்டத்திலே அந்த சூழ்ச்சியிலே ஒரு பெருமளவு வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் இன்று சிதறி சின்னாபின்னப்படுத்தப்பட்டு வருகின்றன அருமை சகோதரர்களே சென்ற வாரம் இஸ்லாமிய குடும்பம் குடும்பத்திற்கு அல்லா ரபுல்லாலும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் குடும்ப வாழ்க்கை என்பது குடும்பவியல் என்பது அல்லாவாலும் அல்லா ரசூலாலும் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை ஒரு சில சம்பவங்கள் மூலம் உங்களுக்கு சொன்னேன் அந்த குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சமாக இருக்கக்கூடிய ஆண் வர்க்கத்தை சார்ந்த நம்மை போன்றவர்கள் அதாவது அந்த குடும்பத்திற்கு தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நாம் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் விஷயத்திலும் குடும்பத்தை நாம் கட்டுப்படுத்தும் விஷயத்திலும் குடும்பத்தை கண்காணிக்கும் விஷயத்திலும் எந்த அளவுக்கு நாம் பொறுப்பாக இருக்கின்றோம் கவனிக்கின்றோம் எந்த அளவுக்கு நாம் அதிலே அக்கறையோடு இருக்கின்றோம் என்று பார்ப்போமேனால் இன்று நம்மில் பல குடும்ப தலைவர்களுடைய மிக முக்கியமான கடமை மிக முக்கியமான பொறுப்பு அவர்கள் மிக முக்கியமான பொறுப்பாக உணர்வது எது என்றால் சந்த சம்பாதிப்பது மட்டும்தான் ஒரு குடும்ப தலைவருடைய வேலை சம்பாதிப்பது அவர் சம்பாதித்தால் போதும் சம்பாதித்து மனைவி மக்களுக்கு கொடுத்து விட்டால் போதும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் போதும் அவருடைய முழு கடமையும் நிறைவேறிவிட்டது அவருடைய முழு பொறுப்பும் முடிந்து விட்டது என்ற ஒரு தவறான மனப்பாங்கில் தான் இன்றைய ஒவ்வொரு முஸ்லீம் குடும்பத்தினுடைய தலைவரும் இருந்து வருகின்றார்கள் குடும்பத்திற்காக உழைப்பதை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் உழைப்பதற்கு ஒப்பு என்று சொன்னார்கள் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பதை ஹலா ஹலாலான வழியிலே பணம் சம்பாதிப்பதை அல்லாவுடைய பாதையிலே பாடுபடக்கூடிய முயற்சி என்று பெருமான சலசம் வர்ணித்தார்கள் ஆக குடும்பத்திற்காக ஒரு ஆண்மகன் கஷ்டப்படுவது சம்பாதிப்பது பாடுபடுவது உழைப்பது பணம் ஈட்டுவது பொருள் ஈட்டுவது இதெல்லாம் மிகப்பெரிய இபாதத்துகள் மிகப்பெரிய வணக்க வழிபாடுகள் என்பதில் எந்த அளவுக்கும் ஒரு கிஞ்சிற்று கூட சந்தேகம் கிடையாது ஆனால் அன்பு சகோதரர்களே அப்படி குடும்பத்திற்காக பணம் ஈட்டிவிட்டால் மட்டும் அல்ல குடும்ப செலவுக்காக பணத்திற்காக ஏற்பாடு செய்துவிட்டால் மட்டும் குடும்பத்தை பராமரிப்பதற்காக பொருளீட்டுவதற்காக கஷ்டப்பட்டு விட்டால் மட்டும் நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கின்றோம் பாருங்கள் இதுதான் நம்முடைய மிகப்பெரிய முட்டாள்தனமும் மிகப்பெரிய அவநம்பிக்கை அல்லது மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்று நாம் சொல்லலாம் இது மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்று சொல்லலாம் குடும்பத்திற்காக பணம் சம்பாதிப்பது பொருள் ஈட்டுவது கஷ்டப்படுவது காலையில் போய் நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் எல்லாம் அந்த குடும்பத்துக்காகத்தான் என்று அங்காளிப்பது இதனால் இதெல்லாம் மிகப்பெரிய இபாத் என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் இது மட்டுமே ஒரு ஆன்மகனுடைய பொறுப்பு என்று நாம் தீர்மானித்துக் கொண்டால் இதை நிறைவேற்றிவிட்டால் நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று நாம் முடிவு செய்தால் நம்மை போன்ற அறியாதவர்கள் பாமரர்கள் யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குடும்பத்தின் தலைவன் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆவான் குள்ளுக்கும் ராயினோல் குள்ளுக்கும் அண்ட் ராயத்தை என்ற பிரபலமான அதிசய பெருமான சல்லல்லா சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாளி என்று சொன்னார்கள் எந்த விஷயத்தில் பொறுப்பாளி ஒரு பணம் சம்பாதிப்பதிலே மட்டுமா பொருள் ஈட்டுவதிலே மட்டுமா அந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து உணவை மறந்து தூக்கத்தை துறந்து அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றாரே இந்த சம்பாதிப்பதில் மட்டும்தான் அவர் குடும்பத்திற்கு பொறுப்பாளியா பொறுப்புதாரியா இல்லை அல்லா ஆலமீன் சில நேரங்களிலே குடும்ப தலைவரால் சம்பாதிக்க முடியவில்லை பொருளீட்ட முடியவில்லை என்றால் அந்த குடும்ப தலைவிக்கு கூட மார்க்கம் சில நேரங்களில் அனுமதிக்கின்றது பொருளீட்டுவதற்கு சம்பாதிப்பதற்கு வியாபாரம் செய்வதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு கணவனால் முடியவில்லை என்றால் அல்லது கணவனுடைய சம்பாத்தியம் போதவில்லை என்றால் மனைவி ஹலாலான முறையிலே அல்லாஹ் சொன்ன முறைப்படி பர்தாவோடு ஹிஜாபோடு சரியத்துக்கு உட்பட்டு பணம் சம்பாதிப்பதும் பொருள் சீட்டுவதற்கும் மனைவிக்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது ஆகவே பணம் ஈட்டுவது மட்டும் பொருள் சம்பாதிப்பது மட்டும் ஒரு ஆண்மகனுடைய கடமை அல்ல அதற்கும் மேலாக பாரிய கடமைகளை மிகப்பெரிய கடமைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உமத்திற்கு வந்திருக்கின்றான் ஆனால் பெரிய வேதனை என்னவென்றால் சகோதரர்களே யூத நசாலாக்களுடைய சூழ்ச்சி இந்த இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை கெடுக்க வேண்டும் இஸ்லாமிய குடும்ப வேலை ஆட்டம் காண வைக்க வேண்டும் சின்ன பின்னப்படி சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சூழ்ச்சியின் விளைவு நம்மை எல்லாம் ஒரு மெட்டீரியலிச வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு இயந்திர வாழ்க்கையாக அல்ல பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட முதலாளித்துவ வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை ஆக்கப்பட்டதன் விளைவு இன்றைக்கு நமக்கு எல்லாமே ஒரே நோக்கம் பணம் சம்பாதிப்பது காசு சம்பாதிப்பது பணம் காசு சம்பாதித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றிவிட்டோம் என்ற ஒரு தவறான மனப்பாங்குக்கு அல்லாவுடைய மிகச்சிறந்த அடிமைகளாகிய மிகச்சிறந்த உம்மத்தினராகிய கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய உம்மத்தினராகிய நாம் இப்படிப்பட்ட ஒரு மூடநம்பிக்கைக்கு ஆட்பட்டு விட்டோம் எனும் பொழுது இது யாருடைய சூழ்ச்சி இந்த சூழ்ச்சிக்கு எவ்வளவு மோசமான விதத்தில் நாம் ஆட்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நீங்கள் பணம் சம்பாதித்து அந்த பணம் எப்பொழுது திரும்ப சிறந்த பணம் அந்த பணத்திற்கான ஹக்கை நிறைவேற்றும் பொழுது அதற்கான சதக்கா செய்யும் பொழுது அல்லாவுடைய பாதையிலே அதனுடைய தர்மத்தை நிறைவேற்றும் பொழுது அதனுடைய ஜக்காத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் கூட நல்ல பணம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை சேர்த்து மட்டுமே வைத்து அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லை அதற்குரிய சதக்காவை கொடுக்கவில்லை அதற்குரிய ஹக்கை கொடுக்கவில்லை ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த பணத்தை விட ஒரு கேடுகட்ட அசிங்கமான பணம் எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது ஆக நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமே எப்பொழுது சிறந்த பணம் என்றால் அந்த பணம் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஏழை மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஏழைகளுக்கு அவருடைய உரிமை இந்த பணத்திலிருந்து ஒரு சிறிய உரிமை போய் சேர்ந்தாக வேண்டும் எனும் பொழுதுதான் அந்த பணமே சிறந்த பணம் ஆனால் அல்லாவுடைய தூதர் செல்லலார் சொல்கிறார்கள் ஒரு அடியான் பணம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு ஹலாலான வழியில் பணம் சம்பாதித்து அந்த பணத்தை அல்லாவுடைய பாதையிலே ஏழைகளுக்கு சதக்கா செய்வதை விட சிறந்த சதக்கா என்னவென்றால் அவனுக்கு இதைவிட மிகப்பெரிய பொறுப்பை அவன் நிறைவேற்றும் பொழுது இதை விட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது அவன் ஹலாலான வழியிலே சம்பாதித்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பொருளீட்டி அந்த பொருளை அவன் அல்லாடைய பாதையில் சதக்கா செய்வதை விட சிறந்த சதக்கா என்னவென்றால் தன்னுடைய பிள்ளையை கொஞ்ச நேரம் உட்கார வைத்து அவனுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது பெருமானா சொல்லலாம் சொன்னார்கள் பணம் சம்பாதிப்பதை விட அந்த பணத்தை அல்லாடைய பாதையில் செலவு செய்வதை விட சதக்கா செய்வதை விட ஜக்காத்து கொடுப்பதை விட மிகச்சிறந்த தர்மம் என்னவென்றால் உன்னுடைய பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடு கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஆனால் அருமை சகோதரர்களே இன்று குறிப்பாக ஒரு தந்தையை விட ஒரு தந்தையை விட குழந்தைக்கு நல்லொழுக்கத்தை யாரும் கற்றுக் கொடுத்து விட முடியாது கற்றுக் கொடுக்க முடியாது குழந்தைகளை பொறுத்தவரை அல்லாஹ் இயற்கையாக எப்படி படைத்திருக்கிறார் என்றால் அது முதன் முதலாக தன்னுடைய காட்ஃபாதராக தன்னுடைய பயணியராக அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஒரு குழந்தை பார்க்க ஆரம்பிப்பது தன்னுடைய தந்தையை தான் ஒரு குழந்தையை பொறுத்தவரையிலே அதனுடைய முதல் ஹீரோ யார் என்றால் அவனுடைய தந்தை தான் அந்த குழந்தை எதிர்பார்க்கக்கூடிய ஹீரோயிசம் அந்த தந்தை இடத்துல கிடைக்காத பொழுதுதான் அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பருவமடையும் பொழுது நம்முடைய தந்தை நாம் எதிர்பார்க்கும் ஹீரோ அல்ல இவர் ஒரு ஜீரோ என்று தெரியும் பொழுதுதான் கண்ட கண்ட கழிசடைகளை எல்லாம் தன்னுடைய ஹீரோவாக நினைக்க ஆரம்பிக்கின்றான் ஆனால் இயற்கையாக குழந்தை முதன் முதலாக தன்னுடைய ஹீரோவாக நினைப்பது தன்னுடைய தந்தையைத்தான் தன்னுடைய முன்மாதிரியாக நினைப்பது தன்னுடைய தந்தையைத்தான் ஆனால் நம்முடைய குழந்தைகள் எதிர்பார்க்கும் முன்மாதிரியாக நம்முடைய குழந்தைகளுக்கு ஹீரோவாக எத்தனை தந்தை நம்மில் இருக்கின்றோம் எத்தனை பேர் அல்லாவுடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்றோம் அல்லாஹ் நமக்கு குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு தந்தையாக இருந்து தந்தையாக இருப்பது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் ஹீரோவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கலாச்சாரத்தை அல்லாஹ் வகுத்து கொடுத்து அதற்கேற்றார் போல் இயற்கை உணர்வுகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தானே நம்மில் எத்தனை பேர் அந்த குழந்தைகளுடைய இயற்கை உணர்வை பாதுகாக்கின்றோம் பாழ்படுத்தல்லவா செய்கின்றோம் குழந்தை ஒரு தந்தையை ஹீரோவாக பார்க்கக்கூடிய அந்த உணர்வை பாழ்படுத்துவதன் விளைவாகத்தான் குழந்தை யார் யாரையெல்லாமோ ஹீரோவாக நினைத்து கடைசியில் தன்னுடைய தந்தையை அவன் ஒரு வில்லனாக பார்க்கின்றான் பருவ வயதை அடையும் பொழுது அவன் வாலிபத்தை அடையும் பொழுது ஒரு இளைஞனுடைய முதல் வில்லன் யார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் முதல் வில்லன் யார் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய தந்தையாகத்தான் தெரிவான் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் கண்டிச்சுட்டு இருப்பாரு இல்லை அடிப்பார் இல்லை திட்டுவார் இல்லை அட்வைஸுங்கிற பேர் எதையா புலம்பிட்டு இருப்பாரு அதனால என் தந்தை தான் எனக்கு முதல் வில்லன் ரப்புலாலின் இயற்கையாக அமைத்ததை ஹீரோவாக ஆக்க வேண்டும் என்று உங்களை ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை முறையாக பராமரிக்காததன் விளைவு அல்லா சொன்ன முறைப்படி அந்த பொறுப்பை நிறைவேற்றாததன் விளைவு நாம் அந்த பிள்ளைகளின் கண்களுக்கு வில்லன்களாக தெரிய ஆரம்பிக்கின்றோம் அருமை சகோதரர் தான் பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் தந்தையிலே கெட்ட தந்தை யார் என்றால் தந்தையிலே கெட்ட தந்தை என்றால் அவன் வீட்டிற்குள் வரும் பொழுது அவனுடைய மனைவி வருத்தப்படுவாள் பிள்ளைகள் அறுவறுப்படையும் ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் எந்த ஒரு ஆண்மகன் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அவனுடைய மனைவி வந்துட்டாரா என்று வெறுப்படைகின்றால் பிள்ளைகள் அருவறுப்படைகின்றார்களோ அந்த தந்தை தான் கெட்ட தந்தை நல்ல தந்தை யார் என்றால் எந்த தந்தை வீட்டுக்கு நுழையும் பொழுது மனைவி மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சி அடைகிறாளோ பிள்ளைகள் சந்தோஷத்தோடு குதூகலிக்கின்றனவோ அந்த தந்தை தான் வீட்டின் சிறந்த தந்தை பெருமானா சல்லல்லா அலிசம் சொல்கிறார்கள் ஹைருல் ஆபா தந்தைகளில் சிறந்த தந்தை எசுர் இம்ராத்தஹு அவனுடைய மகிழ்ச்சி சந்தோஷப்படுவார் மனைவி சந்தோஷப்படுவாள் யுஹைபுல் அவுலாத் குழந்தைகள் குதூகலிக்கும் எந்த தந்தை வீட்டுக்குள் வருகிறார் என்று தெரிந்தவுடன் மனைவி சந்தோஷமாக மலர்ந்த முகத்தோடு வரவிருக்கின்றால் குழந்தைகள் குதூகலிக்கின்றனவோ அந்த தந்தை சிறந்த தந்தை ஆனால் எந்த தந்தை வீட்டுக்குள் நுழையும் பொழுது மனைவி வீட்டுக்கு தன் கணவன் வீட்டுக்கு வருவதை வெறுக்கிறாளோ குழந்தைகள் அருவறுப்படைகின்றனவோ அவன்தான் தந்தைகளில் கெட்ட தந்தை என்று பெருமானா செல்லல்லான்னு சொன்னார்கள் அருமை சகோதரர்களே நாம் நினைக்கலாம் நான் வீட்டுக்குள்ளே வந்தாலே என் பையன் வீட்டில் வெளியே போயிடறான் விளையாட போயிடுறான் நான் வீட்டுக்கு வெளியே போன பிறகு தான் என் பையன் வீட்டுக்குள்ளே வர்றான் இன்று பல பேர் தந்தை பல தந்தைமாருடைய அங்காளாய்ப்பு இது அப்படி என்றால் நாம் அந்த பிள்ளைக்கு நல்ல தந்தையாக நடந்து கொள்ளவில்லை என்று பொருள் குழந்தையோட பொறுப்பு தவறல்ல அது ஒரு பிள்ளை தந்தையை பார்த்து வெறுக்கின்றான் தந்தையை பார்த்து ஏளனப்படுத்துகின்றான் அல்லது தந்தையை அருவறுப்பாக பார்க்கின்றான் தந்தையோடு நின்று பேசுவதையோ தந்தையோடு பழகுவதையோ விரும்பவில்லை என்றால் அந்த குழந்தை மீது தவறல்ல அந்த தந்தை அந்த குழந்தைக்கு நல்ல தந்தையாக நடந்து கொள்ளவில்லை பெருமானா சல்லல்லாஸ் இன்னொரு அதிசி சொன்னார் அபுதாதில் வருகின்றது ஒரு தந்தை தன் குழந்தையை பார்க்கும் பொழுது எந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றதோ இந்த அதிசயம் நல்லா கவனிங்க தந்தைமார்களாக நாம் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நடக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த மெட்டீரியலிச வாழ்க்கையிலே இந்த முதலாளித்துவ வாழ்க்கையை நாம் எப்படி பாழ்படுத்தி பணம் சம்பாதிப்பதை மட்டுமே பொருளீட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பொருளீட்டி நல்ல வீடு வாங்கி நல்ல வசதியை ஏற்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் நல்ல கான்வென்ட்ல சேர்த்துடும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறோம் அவனுக்கு போக்குவரத்துக்கு கார் ஏற்பாடு பண்ணிடுறோம் அல்லது ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிடுறோம் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டோம் என்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று நினைப்போமினால் நாம் மிகப்பெரிய மடமைத்தனத்தில் இருக்கின்றோம் சகோதரர்களை மடமைத்தனத்தில் இருக்கின்றோம் பெருமானா சல்லல்லாசிலர்கள் எந்த தந்தை தன் பிள்ளையை பார்க்கும் பொழுது பிள்ளை மகிழ்ச்சி அடைகின்றானோ ஒரு தந்தை பிள்ளையை பார்க்கிறாரு பார்க்கும் பொழுதே அந்த பிள்ளை மகிழ்ச்சி அடைந்தால் பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அந்த தந்தைக்கு அல்லா ரபுல் ஆலமீன் ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மை தருகின்றான் பிள்ளையை அக்கறையோடு பாசத்தோடு அன்போடு பார்க்கின்றார் அது சும்மா பார்க்கறதல்ல அந்த பார்வைக்கு பின்னால் ஏராளமான முயற்சி உழைப்பு இருக்கின்றது அந்த தந்தையின் மிருதுவான அணுகு அழகான அருகு அணுகுமுறை மிருதுவான அணுகுமுறை அவனை சாஃப்டாக அட்வைஸ் பண்ணுறது தனது குழந்தையின் மீது அன்பை வெளிப்படுத்துவது அல்லா சொன்ன முறைப்படி அல்லாட ஹபீப் சல்லா வாழ்ந்து காட்டிய முறைப்படி அந்த பிள்ளையை பராமரிக்கும் பொழுது அந்த தந்தை பிள்ளையை பார்க்கும் பொழுது பிள்ளை சந்தோஷப்படுவான் சும்மா துடுதிப்புன்னு போய் நேரம் பிள்ளை போய் பார்த்தோம் பிள்ளை சந்தோஷப்பட்ட மாட்டான் அந்த பார்வைக்கு பின்னால் நிறைய முயற்சிகள் உழைப்புகள் இருக்கின்றன இத்தனை உழைப்புகளுக்கு பிறகு இத்தனை முயற்சிகளுக்கு பிறகு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை மகிழ்ச்சி அடைவானேனால் அந்த தந்தைக்கு அல்லா ரபுல் ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மை தருகின்றான் என்று சொன்னார்கள் சாபாக்கள் கேட்டாங்க அப்படின்னா யாரை சொல்லலாம் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு முறை பார்த்தாவா இல்லை எத்தனை முறை பார்த்தாலுமா ஏன்னா ஒரு தந்தை பிள்ளை உறவு என்பது ஏதோ விருந்தாளி மாதிரி இருக்கா தந்தை வீட்டிலே இருப்பார் பிள்ளை வீட்டிலே இருப்பா ஒரு நாளைக்கு நூறு முறை கூட தந்தை பிள்ளையை பார்ப்பாரு ஆயிரம் முறை கூட பார்ப்பாரு அல்ல அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு முதல் தடவை பார்க்கும் பொழுதா அல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறையா அல்லது எத்தனை முறை பார்த்தாலுமா என்ற பொருளிலே பெருமா சகாபாக்கள் கேட்டார்கள் ஹஃபி குள்ள மேத்தி மர்ற யார சொல்லலாம் யாரும் இப்படி எப்படி பிள்ளையை வந்து தந்தை ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு ஒரு பரிவோடு பார்க்கின்றார் பார்க்கும்போது அந்த பிள்ளையோட உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அப்படி மகிழ்ச்சி ஏற்பட்டால் அந்த தந்தைக்கு ஒரு அடிமையை உரிமையை விட்டு நன்மை என்று சொல்கிறீர்களே இது நூறு முறை பார்த்தாலுமா பெருமானா சல்லல்லா சொல்ற அல்லாஹு அக்பர் நாம் ஆமாம் அல்லாஹு அக்பர் நூறு முறை பார்த்தாலும் அல்லாஹ் அந்த நன்மை தருகின்றான் ஒரு தந்தை பிள்ளை எத்தனை முறை பார்ப்பார் ஒவ்வொரு முறை தன்னுடைய தந்தை தன்னை பார்க்கும் பொழுதும் அந்த பிள்ளை தந்தையின் பார்வையை பார்த்து மகிழ்ச்சி அடைவானேனால் அந்த மகிழ்ச்சிக்கு பகரமா அல்லாஹ் தந்தைக்கு தரக்கூடிய பரிசு தெரியுமா எத்தனை முறை பார்த்தாலும் அத்தனை அடிமைகள் உரிமையோட நன்மை தருகின்றான் இதெல்லாம் ஏதோ ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு என்கரேஜ் பண்ணுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல சகோதரர்களே இந்த தந்தையை பிள்ளையை தந்தை பிள்ளையை பார்ப்பது பிள்ளை மகிழ்ச்சி அடைவது என்பதெல்லாம் ஏதோ திடுதிப்பென்று ஏற்படுத்தி விடாது ஒரு கற்பனையில் உருவாகி விடாது திடீரென்று மாயத்தால் ஏற்பட்டாது அது ஒரு நீண்ட பாரம்பரியமான ஒரு ஒரு உறவோடு தந்தை பிள்ளை என்ற பாச பிணைப்போடு தான் அந்த அன்பாக பார்ப்பதும் அதனால் பிள்ளை மகிழ்ச்சி அடைவதும் ஏற்படும் என்பதைத்தான் பெருமான சல்லல்லா சிமிங்க நமக்கு உணர்த்துகின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்று தந்தை பிள்ளைக்கு மத்தியில் உறவு சரியில்லாதனால்தான் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் தர்பியத்தை பொறுத்தவரையிலே பிள்ளைகளுக்கு தர்பியத்தை பொறுத்தவரை ஒழுக்கத்தை பொறுத்தவர்களே நூற்றுக்கு நூறு ஒரு தந்தையின் கடமை அது இன்றமில் பல தந்தைமார்கள் அந்த கடமையை பாழ்படுத்தி விட்டோம் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றோம் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் உறவு நமக்கு மத்தியிலே இல்லை ஏனென்றால் இப்படி பாழ்படுத்தப்பட வேண்டும் அதனால் இஸ்லாமிய கலாச்சாரம் சீரழிக்கப்பட வேண்டும் குடும்ப உறவு சின்ன பின்னப்படுத்தப்பட வேண்டும் அதனால் இந்த இஸ்லாமிய கலாச்சாரமே பாழ்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மேற்கத்திய கலாச்சாரம் அதனால் தான் நமக்கு மத்தியிலே என்னென்ன சூழ்ச்சிகளை என்னென்ன பேக்ரவுண்டுகளை அல்ல என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தி இந்த இஸ்லாமிய குடும்பவியலை சீரழிக்க முடியுமோ அத்தனை சீரழிவு முயற்சிகளும் செய்துவிட்டு ஒரு பேருக்கு வருடத்திற்கு ஒரு முறை மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே வருஷத்துக்கு ஒரு முறை ஆ என்ன அற்புதமான கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் தந்தை நமக்கு செஞ்ச புண்ணியத்தை நினைவுபடுத்துறதுக்காண்டி வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்படுது வருஷத்துக்கு ஒரு முறை மதர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது வருஷத்துக்கு ஒரு முறை விமென்ஸ் டே கொண்டாடப்படுகிறது பெண்களை எந்த அளவுக்கு சின்னாபின்னப்படுத்த வேண்டுமோ சின்னாபின்னப்படுத்தி விட்டு போகப் பொருளாக ஆக்க வேண்டும் போகப் பொருளாக ஆக்கிவிட்டு அசிங்கங்களையும் அனாச்சாரங்களையும் அரங்கேற்றி விட்டு அந்த பெண்களை போற்றுவதற்காக விமென்ஸ் டே அகில இந்திய அல்லது அகில உலக பெண்கள் தினம் மகளிர் தினம் மங்கையர் தினம் அதற்கு பிறகு அன்னையை கேவலப்படுத்திவிட்டு அன்னைக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை சின்ன விட்டு ஒரு கவிதையில சொல்வார்கள் ஒருவன் வீட்டை கட்டி அந்த வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்துவிட்டு அன்னைக்கு அன்னையை வைத்திருக்கின்றான் அனாதை இல்லத்திலே வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம் அன்னையை வைத்திருப்பது அனாதை இல்லம் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து விட்டு வருடத்திற்கு ஒரு முறை அன்னையர் தினம் மதர்ஸ் டே ஆக மதருக்கு பொக்கே கொடுக்கறது என்ன பூ கொடுக்கறது என்ன மலர் கொடுக்கறது என்ன அந்த அன்னை அன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டுறது என்ன ஒரு ஃபங்க்ஷன் எடுத்ததுன்னா அதோடு முடிச்சிடும் உன்னோட அன்னைக்கு உனக்கு உள்ள உறவை அதே போன்று ஃபாதர்ஸ் டே அருமை சகோதரர்களே எதற்காக சொல்லு என்றால் தந்தை தாய் தந்தை பிள்ளை உறவு என்பது தாய் பிள்ளை உறவு என்பது வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடப்படக்கூடிய முறை அல்ல மாறாக வாழ்க்கை முழுவதுமே ஒருவர் மற்றவரை நினைத்து மனப்பூர்வமாக வாழ்த்துக்களையும் துவாக்களையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய உறவு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது இதுதான் ரப்புல் ஆலமின் கற்றுக் கொடுத்தான் நீங்கள் பெரியவர் முதுமையை அடையும் பொழுது ரப்புல் ஆலம் சொல்லி தருகின்றான் உங்களுடைய பெற்றோரில் இரு பெற்றோரில் இருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடையும் பொழுது நீங்கள் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் எப்படி ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்ப யானி சகீரா யாழ்லா என்னுடைய பெற்றோர்கள் இரண்டு பேருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை என்னோட பெற்றோர் ரெண்டு பேருக்கும் யாழ்லா நீ அருள் புரிவாயாக என்று துவா செய்யுங்கன்னு சொல்லலை மாறா ரப்புலாம் எப்படி சொல்கிறார் பாருங்கள் ரப்பி ரஹம் ஹுமா யாம்மா அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக இரக்கம் காட்டுவாயாக கருணை வழங்குவாயாக கமா ரப்பயானி சகிரா நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என் மேலே எப்படி அன்பு செலுத்தி கருணை காட்டி என்னை வளர்த்தார்களோ போன்று நீ அன்பு காட்டுவாயாக எதற்காக இது சிறுபிள்ளையில் ஒரு பெற்றோர் பிள்ளையை வளர்க்கப்படும் படை அவர்கள் படும் பாட்டை அவர்கள் படும் கஷ்டத்தை நினைவுறுத்தி நன்றி கடனோடு நன்றி உணர்வோடு அவர்களுக்கான துவா செய்ய வேண்டும் ஏதோ கடமைக்காக வேண்டி புத்தம் புதுவாக துவா செய்யாதீங்க பெற்றோர் உங்களுக்கு செய்த கடனை பெற்றோர் உங்களுக்கு செய்த கடமைகளை பெற்றோர் உங்களுக்கு பாகப்பட்ட கஷ்டங்களை நினைவு கூர்ந்து நன்றி உணர்வோடு துவா செய்யும் என்பதற்கு அல்லாஹ் கற்று தருகின்றான் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பையானி சகைரா யாவ்லா என்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலே என்னை எப்படி பராமரித்து அன்போடு பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோன்று அவர்கள் மீது அன்பு செலுத்துவாயாக இந்த துவா ஏதோ அன்னையர் தினம் அன்னைக்கோ அல்லது ஃபாதர்ஸ் டே அன்னைக்கோ மதர்ஸ் டே அன்னைக்கோ கேட்கப்படும் துவா அல்ல அல்லது வாப்பா மூத்தா போயிட்டா வருஷ பத்தியா ஓதி நாலு பேருக்கு சோத்தை கொடுத்து அன்னைக்கு வந்து ஓதுற துவா அல்ல இது ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாளிலும் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதும் மரணித்த பிறகும் தந்தை தனக்கு செய்த நல்ல உபதேசங்களை தந்தை தனக்காகப்பட்ட கஷ்டங்களை தன்னை வளர்ப்பதற்காக அவர் பட்ட பாட்டை நினைத்து நினைத்து நினைத்து மனமுருகி துவா செய்ய வேண்டும் என்பதற்காக ரபுல்லாலும் கற்றுக் கொடுத்த துவா இது அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இஸ்லாமிய சூழலை இஸ்லாமிய கலாச்சாரத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்க இன்றைக்கு நாம் அதை மறந்துவிட்டு தான் தோன்றித்தனமாக எந்த வழியிலாவது எப்படியாவது போயிட்டு போட்டோம் நம்ம சம்பாதிச்சு பிள்ளைங்களை போடுவோம் அதுக்கப்புறம் அவன் பருவம் அடைஞ்சிட்டானாக்கா அவனுக்கு படிக்க வச்சு ஏதாவது வேலையை சேர்த்து விடுவோம் அப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் பிழப்ப பார்த்துமா கல்யாணம் பண்ணிட்டு அவன் புள்ள அவன் பொண்டாட்டின்னு ஆகிடும் இப்படியே கலாச்சாரம் கலாச்சாரமாக வம்சாவளி வம்சாவளியாக ஒவ்வொரு ஜெனரேஷன் ஜெனரேஷனாக நமக்குள் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது சகோதரர்களை மிகப்பெரிய சொத்தை இழந்து விட்டோம் அதுதான் அல்லாஹ் நமக்கு எடுத்து கற்றுக் கொடுத்த அற்புதமான இஸ்லாமிய குடும்பவியல் என்ற சொத்து மிகப்பெரிய சொத்தை இழந்து விட்டோம் வம்சாவளி வம்சாவளியாக இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அல்ல இது இன்று நேற்று இழந்த சொத்து அல்ல ஒரு நீண்ட பெருங்காலமாக பெருந்தொடராக வம்சாவளி வம்சாவளியாக நம்முடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை என்று நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த தந்தை பிள்ளைகளுடைய உறவு என்ற அற்புதமான சொத்தை நாம் இழந்து விட்டோம் அருமை சகோதரர்களே இனிமேலும் இழக்காமல் இருப்பதற்கு நமக்குள் விழிப்புணர்வு தேவை நம்முடைய பிள்ளைகளை இன்றிலிருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க பிள்ளைகளோட அவங்களுடைய பிரச்சனைகளை கேளுங்க ஸ்கூலுக்கு போறியே படிக்கிறியா என்ன பண்ணுற ஏது பண்ணுற உனக்கு என்ன படித்து கொடுக்குறாங்க இந்த வருஷம் எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு நினைக்கிற என்று உட்காந்து மனம் விட்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் பேச வேண்டும் எந்த காரணத்தை கொண்டு பிள்ளைங்களை திட்டுறது நச்சரிக்கிறது ஒரே படி படி படி படி அவனை அவஸ்தப்படுத்துறது இதைத்தான் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் இது நமக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் இது இப்படிப்பட்ட பிள்ளைகளை திட்டுவது எரிச்சல் அடைவது படி படி என்று அவர்களை வற்புறுத்துவது நீ படிச்சாதான் உருப்பிடுவே இல்லைனா உருப்பிட மாட்டேன் ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும் இப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை திட்டி அவர்கள் வெறுப்புக்கு நாம் ஆளாகாமல் அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள்ட்ட என்ன நல்ல குணம் இருக்குதோ அந்த குணத்தை சொல்லி பாராட்டுங்கள் சஹாபாக்களை பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு அடைமொழி கொடுத்தார்கள் அற்புதமான அடைமொழி ஒரு வாழ்த்தை சொன்னார்கள் அமீன் ஹாதிகள் உமா அபுபைதார் ரதி அல்லாஹத்தன் சொல்றார்கள் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய அமீன் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புதாரி அமானிதம் உள்ளவர் என்று அபு உபைதாவை சொன்னார்கள் ரதி அல்லாஹு தலானுவை சைஃபுல்லா அல்லாவுடைய வால் என்று ஹதரத் ஹாலிதுவின் வலிது ரதி அல்லாஹு வாயார புகழ்ந்தார்கள் அசதுல்லா என்று தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதி அல்லாஹத்தினுடைய வாயார வாழ்த்தினார்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை அவர்களுக்கு ஒரு அழகை எடுத்து சொல்லி பகிரங்கப்படுத்தி வாழ்த்தினார்கள் புகழ்ந்தார்கள் அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் படிப்பு ஏறலையா அதையே சொல்லி சொல்லி சொல்லி அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க உனக்கு படிப்பு ஏறல நீ உருப்பிட மாட்டேன் நீ வேற ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதான் ஆடு மேய்க்க வேண்டியதான் இப்படியெல்லாம் சொல்லி பிள்ளைகளை திட்டாமல் அவங்கள்ட்ட என்ன நல்ல குணம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டியதுதான் பெற்றோருடைய கடமை எம்பெருமானா சல்லல்லா அலிசனார்கள் அன்னாசு மாதினுக்க மாதினி தஹபி வல் ஃபில்லா ஒவ்வொரு மனிதனையும் அல்லா ரபுல்லாலுமே தங்கம் சுரங்கத்தினுடைய தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கத்தை போன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அல்லாஹ் ஒரு சுரங்கத்தை வைத்திருக்கின்றான் அந்த சுரங்கத்தை கண்டுபிடிக்க வேண்டியது தந்தையுடைய கடமை பெற்றோர் என்று சொல்ல மாட்டேன் குறிப்பாக தந்தையுடைய கடமை தன்னுடைய பிள்ளைக்குள் என்ன சுரங்கம் மண்டி கிடக்கின்றது என்ன சுரங்கம் இருக்கிறது அந்த சுரங்கத்தை எப்படி தோண்டி எடுப்பது என்று கண்டுபிடிக்க வேண்டியதான் ஒரு தந்தையின் கடமை அந்த சுரங்கத்தை கண்டுபிடித்து நம்முடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க உற்சாகப்படுத்துங்க ஆர்வம் முட்டுங்க அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி அடிக்கடி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அல்லாட தீனை பற்றி அடிக்கடி அவங்கள்ட்ட பேசுங்க அல்லா ரபுல்லாலே நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான மார்க்கத்தின் மகத்துவத்தை அவங்கள்ட்ட பேசுங்க அதோடு சேர்த்து அவங்களுடைய உலக வாழ்க்கை கலந்து பேசுங்க இப்படி ஒரு தந்தையும் பிள்ளையும் மனம் விட்டு பேசும்பொழுதுதான் தான் சகோதரர்களே அந்த தந்தை பிள்ளை உறவு என்பது பாசமாக அன்பாக மலரும் இதற்கு ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம் இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதை போன்று கனவு கண்டவுடன் என்ன பண்ண நேரம் கத்தி தூக்கிட்டு போயிடல நேரம் கத்தி தூக்கிட்டு போயிடல அல்லாட உத்தரவை மகனை அறுக்கும்படி ஆ அல்லாட உத்தரவு இதை போய் நம்ம யார்கிட்ட கேட்டுட்டு இருக்குது நேரம் கத்தி எடுத்துறது மகனை அறுடா இல்லை கையை காலை கட்டி போட்டு அறுக்கல யா புனைய இன்னி அராக்க ஃபில் மனாம் அன்னி அது பாஹுக் ஃபந்தூர் மாதா தரா இவர் அற்புதமான கலாச்சாரத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் என்னுடைய மகனே நான் உன்னை அறுப்பதை போன்று கனவு கண்டேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன தன்னுடைய மகனை அறுப்பதற்கு அந்த சிறு பிள்ளை இடத்துல அபிப்பிராயம் கேட்கிறார்கள் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன நீ என்ன நினைக்கிற அதை பற்றி பந்தூர் மாதா தரா அதை பற்றி உன்னுடைய ஒப்பீனியன் என்ன இதுதான் சகோதரர்களை அல்லா ரபுல்லாலும் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான கலாச்சாரம் ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தேன் இல்லைங்க இது வரைக்கும் நான் எப்படியோ வளர்த்துனேன் இப்போ போய் நான் புதுசாக ஒரு ஒரு அப்ரோச் பண்ணனா என் பையன் என்னை பற்றி தப்பாக நினைப்பான் என்று அந்த சைத்தானிய கற்பனைகள்லாம் ஒதுரமாக விட்டுட்டு நல்ல அப்ரோச்சுகளை நல்ல உணர்வுகளை அல்லது நல்ல நிலைமைகளை எப்பொழுது வேணாலும் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதனால் இதுவரைக்கும் நம்ம பிள்ளைகளை எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை இனிமேல் நல்ல முறையில் அப்ரோச் பண்ணுவோம் சாஃப்டான முறையில் அன்பான முறையில் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் அவர்கள் நல்ல குணங்களை எடுத்து சொல்லி அவருடைய கேரக்டர்ஸை எடுத்து சொல்லி நாம் உற்சாகப்படுத்துவோம் இதற்கு ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சகாபாக்கள் வாழ்க்கையில பார்க்கலாம் மாதிவிட ஜபல் ரதி அல்லாஹத்திலானவர்கள் சிறு பிள்ளை சின்ன இளைஞர் பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கா டக்குனு மாதுங்க வா அப்படி கையை பிடிச்சாங்க கையை பிடிச்சோன்னாங்க மாதம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்க ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார்கள் அந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த இளைஞரத்தில் சிறுபில் இடத்தில் என்ன சொல்கிறார்கள் மாதம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இன்னி உழைப்புக்கு யா மாத் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் எனக்கு உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொன்னார்கள் ஒலா தன்சி பாத சலாத்திக்கல் மக்தூபா உன்னுடைய ஒவ்வொரு பரந்தான தொழுகைக்கு பின்னாலும் நான் அந்த சொல்லித்தர துவாவை சொல்ல மறக்காதே அல்லாஹும் ஐனி அலா திக்ரிக் ஓ சுக்ரிக் ஓ ஹுசனி ஐபாதத்திக் யாழ்லா நான் அல்லாஹும் ஐனி அலா திக்ரிக் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான இபாத செய்வதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்ற இந்த துவாவை ஒவ்வொரு பரந்தான தொழுகைக்கு பிறகு நீ சொல்ல மறக்காது என்று சொன்ன இந்த உபதேசத்தை பெருமானாசலம் முதல்ல எப்படி சொல்கிறாங்க யா முஹாத் இன்னி உஹைபோக் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா முஹாத் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி மாதிரதி அல்லாஹத்தலான ரசுல்லா சொன்ன அந்த உபதேசத்தை ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விடலை மாறாக கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அதை உபதேசமாக சொன்னாங்க ரசுல்லா எனக்கு சொன்னாங்க நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதனால் இன்னைக்கு துவா நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு மனிதன் ஓதுறோம் ஒவ்வொரு ஃபரதான தொலைக்கு பிறகும் ரசூல்லா இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அழகான துவாவை ஓதுறோம் காரணம் என்ன அந்த துவாவை கற்றுக் கொடுத்த மாதிரதி அல்லாஹத்தலான இடத்துல பெருமானா சல்லல்லாசன் மேற்கொண்ட அப்ரோச் அவர்கள் கையாண்ட விதம் இப்படி அருமை சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளை கையாளும் பொழுது அவர்கள் ஏதாவது நம்மோடு நம்முடைய உள்ளத்தோடு இணைத்து விட்டு அவர் நம்ம அன்பான வார்த்தைகள் ஆதரவான வார்த்தைகள் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் மூலமாக அவர்களை உறுப்பு நம்மோடு நம்மோடு இணைத்து கொண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் உபதேசத்தை கற்றுக் கொடுங்கள் அப்படிப்பட்ட உபதேசம் தான் பலனளிக்கும் என்பதை பெருமானா சல்லல்லாசன் வாழ்க்கையின் மூலமாக உணர முடிகின்றது அல்லா ரபுல் ஆலமீன் அல்ல நமக்கு கற்றுத்தந்த நமக்கு வகுத்து தந்த அற்புதமான இந்த குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துக்கின்றானே அந்த பொறுப்பை நிறைவேற்றும் பாக்கியத்தை ரபுல் ஆலமீன் குடும்ப தலைவர்களாகிய ஆண்களாகிய நமக்கு தந்தருள்வானாக அந்த பொறுப்பை உணர்ந்து அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பை இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவதற்குரிய தகுதியையும் திராணியையும் ரபுல் ஆலமின் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிரதாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்தூ